திடமான தேகத்தை அடைந்தார்கள் தேவர்கள் தேவியுடைய கிருபை அனுகிரகத்தால் அடிக்கடி நமஸ்கரித்து விட்டு கீர்வாணர் அஞ்சலி பண்ணி ஸ்தூதி செய்கிறார் ஓம் நமோ நாராயணியே பகவதே உம்மை ஸ்தூதி செய்கிறோம் அதிதி புத்திராள் இன்று போல் எங்களுடைய ஆபத்தெல்லாம் தீர்ந்து என்றும் எங்களை ரக்ஷி சோபனம் சோபனம் மூன்றுலகங்களையும் நான்கு வேதங்களையும் முழுவதையும் பெற்ற மாதா நீரே வானுலகமும் ராஜாதிகாரமும் வரமும் சாம்ராஜாதிகாரமும் கொடுப்பது நேர் ஏழு வகை பேதத்தின் எண்பத்தி நான்கையும் ரட்சிக்கும் தாயாரும் நீரேயம்மா சாஷ்டாங்கமாக நமஸ்கரி தோம்பு மத சரணாம்பூஜங்களில் சோபனம் சோபனம் அதல விதல ரசாதல ஸ்வர்க்கங்களிலும் அம்பிகையின் தேக ஒளிகள் வீச சுதையுடன் சூதாவும் அழகேஷன் அக்கினே சுரர்கருடர் கிண்ணர் சித்தர்களும் ஹரிபிரம்ம ஈஸ்வருடன் எல்லாம் உனது ரூபம் யாராலே ஸ்தோத்திரம் செய்து முற்றும் லேசம் சொன்னோம் மகிமை லட்சம் கோடியுள்ளதில் லலிதைக்கு நமஸ்காரம் சோபனம் சோபனம் லலித வைத்தாம்பாள் தேவர்களுக்கு அபயம் அளித்தல் துதியாலே மெத்த மனம் சொல்லுவாள் திரும்பவும் கீர்வாணர்க்கு இன்று மூதல் பயத்தை தூர விட்டு விடுங்கள் இந்த பண்டாசூரன் நமக்கு பஞ்சு அரை நீமீஷத்தில் பண்டாசூர புழுவை அக்னி ஏறித்தார் போல்வதை தீடுவோம் ஒரு வாக்கிற்கு மறு சொல்லில்லை நமக்கு உங்கட்கே மங்களம் சோபா சோபனம் சோபனம் லலிதாம்பாள் கல்யாணம் அம்மனும் அவதாரமானதை அறிந்து அப்போது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் வந்தார் மும்மூர்த்திகளுடன் முனிவர்கள் கந்தர்வர் கிண்ணர் கிம்புருட்டர் அப்சரசும் வைரவ கஷேத்திரபாலர் கந்தன் கணபதி எட்டு திக்கு பாலரும் சக்திகளும் வாராகி சாமுண்டி மாதங்கி முதலேழு மாதாக்களும் வந்தார் சோபனம் சோபனம் சகலரும் வந்து லலிதா தேவியுடைய சன்னதி நிரம்பி இருந்தார்கள் மகாதேவியை நமஸ்காரம் செய்துவிட்டு வாழ்த்தி ஸ்தூதித்து கொண்டிருந்தார்கள் மூகராஜையால் தேவிக்கு மண்டபம் நல்ல சிற்பி விஸ்வகர்மாவினால் ராஜேஸ்வரிக்கும் இசைத்தா போலவே கிரகம் நிர்மாணம் செய்து வைத்த ஆர்ச உபநம் ஷோபனம் அம்மன் கிருபையாலே विश्वकर्मा붐 அலகான புரங்களம் சபைகளுடன் சிந்தாமணி ரத்னம் வென்று மென்ன சிம்ஹாசனம் உண்டு பண்ணி வைத்தான் பட்டணமைப்பையும் அம்மன் தன்னழகையும் பார்த்து பிரம்மதேவர் யோசிக்கின்றார் நாட்டுக்கு பதியான அம்மனுக்கிப்போ நாயகர் வேண்டுமே சோபனம் சோபனம் தேவிக்கு கணவனார் ஈஸ்வரல்லாமல் அல்லாமல் ஜகத்திலே வேறே ஒருவரில்லை அவருக்கோ ஆனால் சுடலையிலிருப்ப அரவமும் எலும்புமே ஆபரணம் சாம்பலும் பூசி ஜடையும் தரித்த தலை மண்டையோட்டையும் கையில் கொண்டு அம்பல தாடினார் இவருக்கு கணவராய் சோபனம் சோபனம் இப்படி பிரம்மா மனதில் எண்ணியதை ஈசரறிந்து நல்ல ஒளியுடனே முப்பத்து கோடி மன்மதாக அவதார ரூபமாய் வேஷந்தரித்தி சுந்தரராய் மகுட குண்டலத்துடன் அழகு பீதாம்பரமம் மார்பில் சந்தனம் முத்து மாலையுடன் மோகன வேஷம் தரித்திப்படி தேவி முன்னே நின்றார் ஈஷன் சோபனம் சோபனம் நின்ற நிலையில்லதி சுந்தரமான லலிதா தேவிக்கு செந்தழகும் என்றும் பதினாறு வயதும் தரித்து கொண்டு இருக்கின்ற ஈஸ்வரரை கண்டு பிரம்மா காமேஸ்வரர் என்று பேருமிட்டவர்க்கும் கண்ணாட்டி லலிதேஸ்வரி தேவிக்கும் ஓம் என்று இவர்கள் இரண்டு பேருக்கும் இப்போ விவாகம் செய்யலாம் என்றார் சோபனம் சோபனம் கமலாசனருடைய ஆக்னையால் விஸ்வகர்மாவும் மயனும் இரு பேருமாய் கமனீயமாய் ஸ்வர்ண ரத்னங்களாலே கல்யாண மண்டபம் உண்டாக்கினர் வாழை கமுகு கரும்பு பூச்சரங்களும் வாடாத மாலையும் நிறைத்தார்கள் கொழுந்து பிச்சி மறு குடமல்லி இருவாட்சி கோலாகலம் செய்தார் சோபனம் சோபனம் ஜோடித்து கல்யாணத்துக்கெல்லாம் பிரம்மாவும் கோவிந்தருடைய சம்மதத்தாலே ஒடுக்க வணக்கமாய் அம்மனை பார்த்து உம்மை கணவருடன் பார்ப்போம் என்றார் மாதாவும் தன்னுடைய கழுத்தில் இருந்ததோரு மாலையை கழற்றி அம்பலத்தில் போட்டாள் நாதர் காமேஸ்வரர் கழுத்தில் அந்த மாலை ராஜியாய் சேர்ந்தது சோபனம் சோபனம் கீர்வாணர் வாதியம் பதினெட்டும் முழக்கினார் கீர்வாணர் புஷ்ப வருஷஞ்சொரிந்தார் ஊர்வசி முதலானோர் நர்தனம் செய்தார்கள் உடனே கல்யாண வேஷம் தரித்தாள் ஈஸ்வரும் தேவியும் மாலையிட்டார்கள் இருவரும் இருந்து கண்ணூஞ்சல்லாட வாசுதேவராலே உமைய வளை தாரை வார்க்கச் சொன்னார் பிரம்மா சோபனம் சோபனம் பத்மாசனர் சொல்லால் நல்ல முகூர்த்தத்தில் பரிமாளிக்கும் தேவ சபை நடுவே பத்தினியுடன் கூட விஷ்ணு காமேஸ்வரர்க்கு பக்தியாய் மது வர்க்கம் தான் கொடுத்தார் காமேஸ்வரருக்கு லலிதேஸ்வரியை கன்னிகாதானம் செய்தார் மகாவிஷ்ணுவும் காமேஸ்வரரும் திருமங்கல்ய தாரணம் கட்டினார் லலிதைக்கு சோபனம் சோபனம் நெய்யால் ஹோமம் செய்து பாணி கிரகணம் செய்து ஈசரம்மனை அம்மி ஏற்றினார் மெய்யாக அக்னியை மூன்று தரன் சுற்றி முக்கண்ணர் பொறியினால் ஹோமம் செய்தார் காமேஸ்வரரும் லலிதேஸ்வரியை தான் கல்யாணம் செய்து கொண்டார் சுகமாய் பூமி முத முதல் மூன்று லோகத்தவர்களும் புகழ்ந்தார்கள் அகஸ்தியரே சோபனம் சோபனம் காமேஸ்வரருக்கும் காமேஸ்வரிக்கும் கரும்பு வில்லுகளை கொடுத்தார் பிரம்மா பூமிஷர் விஷ்ணு கொடுத்தார் உடனே புஷ்பபானங்களை இரு பேருக்கும் வருணன் கொடுத்தான் பாசம் விஸ்வகர்மா வாழ்த்தி கொடுத்தான் இரண்டு துரட்டிகளை உறங்காமல் அக்னி வாயுவும் கொடுத்தார்கள் ஒளியான அஸ்திரங்கள் சோபனம் சோபனம் அவரவராலேயான அஸ்திரங்களை அம்பிகை முன்வைத்தார் அமரரெல்லாம் கல்யாணம் ஆன பின் சாம்ராஜ அபிஷேகம் காமேஸ்வரருக்கும் காமேஸ்வரிக்கும் பட்டாபிஷேகத்தை செய்தார் தேவரெல்லாம் பரிபாலனம் செய்து ரட்சிக்கவே பட்ன பிரவேசத்துக்கு புஷ்ப விமானத்தை பத்மாசனர் செய்தார் சோபனம் சோபனம் பதினெட்டு வாதியம் மத்தளம் தாளங்கள் பாட்டு புல்லாங்குழல் கேளிக்கையும் மதயானை குதிரையும் கொடியால வட்டமும் வரிசையாய் முனிவரும் ஸ்தோத்தரிக்க ஜோடித்து அம்மனையும் காமேஸ்வரரையும் கோஷித்து விமானத்தில் ஏற்றி வைத்து கோஷமாய் தெருவீதி வரும்போது ஹாரத்தி கோதையர் எடுத்தார்கள் சோபனம் சோபனம்